தேவன் நடத்தினார் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நம்முடைய வாஞ்சகள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்தார் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கொஞ்ச நேரம் சில காரியங்களுக்காக நான் ஜெபிக்கலாம் நம்முடைய விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் we are bounded to pray for our believers இப்போ வந்து exam time and this is a time of examination இந்த டைத்துல நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் கிடைக்கணும் In this time and uh, we must have perfect health for our stu- children நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நேரத்துல படிப்புல ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கணும் and they must have keen interest towards the studies. அடுத்த பிள்ளைகளை ஞானத்தினால் கத்தர் நிறைக்கணும் Nextly, the Lord must fill them by wisdom. எல்லா பிள்ளைகளுடைய வலது கையையும் கத்தர் ஆசீர்வதிக்கணும் அபிஷேகம் பண்ணணும். The Lord must anoint and bless the right hand of every children. ஏன்னா ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்னா பரவாயில்லை இந்த 10th plus 2 இவங்களுக்கெல்லாம் லைஃப்ல அதுதான் அதை வச்சு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போக முடியும் And seventh or eighth, it doesn't matter, but in tenth standard, eleven- uh, twelfth standard, and only through that, and they can cross the next part of your life. பிள்ளைகளை குறித்ததான ஒரு பெரிய பாரம் பெற்றோர்களுக்கு ரொம்ப இருக்கு And parents have great burden concerning their children. முதல்ல கல்யாணம் கட்டணும் கல்யாணம் கட்டணும்னு ஆசைப்படுறாங்க திருப்பி பிள்ளைகளை பெற்றுக்கணும் பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க இப்போ இந்த லிமிட் தாண்டி வந்த உடனே ஏன்டா பெத்தோம் பெத்தோம் பெத்தோம்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க and when they get married and they wanted to get a child after getting getting a child and they were thinking about them burdening about them ஏனா இவங்க எவ்வளவு ஆசைப்பட்டு பிள்ளையை பெத்தாங்களோ அவன் இவங்களை சிலுவையில ஒரு சிலுவையில இல்ல ஒன்பது சிலுவையில மொத்தம் ஏத்துறதுக்கு தான் ட்ரை பண்றான் with what desire are they beget a child and the children are crucifying not on one cross but on nine cross அதனால நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம் let us pray for our children. இயேசு இதெல்லாம் திருக்கசனமா சொல்லிட்டு போயிட்டார் போம்போதே உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யுங்க ஜெபிங்கன்னு சொல்லல என்ன செய்யுங்க அழுங்கன்னு போயிட்டார் And Jesus said as a prophecy before many years, and don't pray for your children, instead weep for your children. la la la la இல்ல உட்காந்து alu And uh, you ask for a children, now you uh, weep for your children. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா let us all for for them ஒருவேளை உங்க பிள்ளைங்க எல்லாம் ரெண்டாம் கிளாஸா இருக்கும் அதனால பிளஸ் 2 எழுதுற பிள்ளைகளுக்கு ஜெபிக்க விட்டுற கூடாது and maybe your child maybe to a second standard and don't pray for them those who are writing 12th eh, standard எனக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கணும் It's because our children must uh, study well நல்லா படிக்கணும் ஏன்னா அந்த பிள்ளைகளுக்காக பேரண்ட்ஸ் வந்து ஃபீஸ் கட்டுறாங்க இரவும் பகலும் வேலை செய்றாங்க சாப்பாடு தூங்காம இவங்க என்னெல்லாமோ அந்த பிள்ளைகளுக்கு பண்ணும்போது அதுங்க கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாம பண்ணும்போது டென்ஷன் ஆயிடுறாங்க They must learn well and they are taking more efforts for the children, they are paying the fees, they are educating them. But when the children are not having these feelings and they are getting hot. எங்க அம்மா teacher My mother was a teacher, என் சிஸ்டரும் teacher my sister was also a teacher. But எங்க அண்ணன் வந்து அப்ப பழைய SSLC அட்டம் அடிச்சிட்டாரு My brother, but he was SSLC attempt. பணம் கட்டி பரிச்சை வச்சா திருப்பியும் ஃபெயில் ஆயிட்டார் when we paid fees and we again re uh, appeared for re எங்க அப்பா இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாருங்க my father will never look at all this ஆனா எங்க அம்மா அடி தொடப்ப தட்டு அடிச்சு தொடையெல்லாம் அந்த ஈக்கி வந்து என்ன சொல்லுவாங்க அதுக்கு இங்க தென்னை தொடப்பா அதெல்லாம் உள்ள பூந்துச்சு குத்தி கிழிச்சு உள்ள ஓடிச்சு அடி வெளுத்துட்டான் but my mother bit him by broomstick and the stick uh, entered inside the skin அந்த அடி அடிவாங்க and she bit like anything ஆனாலும் பாயில பாஸ் ஆகல but he was not pastor ஏன்னா எங்க அப்பா வந்து போய் சாரா கடையில விட்டாரு because my father made him to join in the uh, wine shop நான் எதுக்கு இத சொல்றேன்னா why i say this நம்ம கண்டிக்கிறோம் we are reproving them ஆனா அந்த பிள்ளைகளை குறிச்ச பாரம் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப இருக்கு but burden concerning children are more to the parents அதான் அன்னைக்கு சொன்னேன் வேலூர்ல சொன்னேன் பிள்ளைங்க பரிச்சை எழுதுதோ இல்லையோ அம்மாவும் அப்பாவும் பரிச்சை எழுதிடுறாங்க i said on vellore whether children are writing examination the parents are writing them பிள்ளைங்க நைட் தூங்குது முழிச்சு படிக்குதோ இல்லையோ நைட் எல்லாம் யார் தூங்குறது இல்லை பேரண்ட்ஸ் தூங்குறது இல்ல with the children are watching and studying at night but the parents are not sleeping at night அதுங்க காலையில சீக்கிரம் எழும்பி படிக்குதோ இல்லையோ இவங்க காலையில சீக்கிரம் எழும்பி உட்கார்ந்துட்டு எழும்பிடுவானா எழும்பிடுவாளா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க whether they wake up early in the morning whether they study or not but they are looking at their children and they are நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா நீங்க பாரத்தோட இப்போ ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்கணும் why i am telling this with burden you have to pray for 5 minutes for this point only examக்கு மட்டும் பிரேயர் பண்ணு and only for exam 10th இப்போ 11th ஏதோ ஆயிடுச்சு பப்ளிக்கா மாறிடுச்சு 12th மூணு பப்ளிக் ஆயிடுச்சு and 10th 11th 12th and all got turned into public exam university எக்ஸாமும் ellarku vandiruchu and then after university exam follows in இந்த இப்படி எக்ஸாம் கண்டினியூவா irukku and exams are continuing பரீட்சை எழுதுற எல்லா பிள்ளைகளுக்கும் இப்ப ஜெபிக்கலாமா let us all pray for all the children appear for the exams குறிப்பாக பப்ளிக் எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் தரணும் especially those who attend for the public examination the lord must give them good result பிசாசு இந்த விஷயத்துல நுழைய கூடாது and satan should not enter in this year நான் அதிகமா சொல்ற point Daniel 1 3 And of I used to tell this point, Daniel chapter 1 verse 3. Daniel எப்படி இருந்தான்? How is Daniel? கல்வியில் நிபுணன். And he is excellent in. அறிவில் சிறந்தவன். And he is prudent in knowledge. ஞானத்தில் தேறினவன். And he is well versed in uh, wisdom. கல்வியில் நிபுணன், அறிவில் சிறந்தவன், ஞானத்தில் தேறினவன். அந்த மூணு வார்த்தையை மட்டும் வாசிங்க. சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் எப்படி இருக்கான் பாருங்க And he was skillful in all wisdom, cunning and knowledge, understanding science. சரி இதுல எந்த அளவு படிச்சிருந்தான் And how he attended அந்த அதிகாரம் கடைசிக்கு வாங்க பத்து மடங்கு சமர்த்தர் மத்த பிள்ளைகளை விட டென் டைம்ஸ் இருபதாம் வசனம் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவளை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவளை பத்து மடங்கு சமத்தராக கண்டான் எதுல ஜிகேல In general knowledge he is found 10 times right. better than them. ஞானத்திலும் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்து புத்திக்கும் ஜேகே ஜெனரல் நாலேஜ்ல என்னென்ன கேள்வி கேட்டானோ ஜேகேல இவங்க இவங்க மூணு நாலு வரை அடிக்கிறதுக்கு எவனுமே கிடையாது in all matters of wisdom and understanding in general knowledge and no one can beat to these four 10 மடங்கு சமர்த்தர் and found them 10 times better than them ஆனா அதே நேரத்துல நோஞ்சாங்க கிடையாது and they are not weak like others நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஒரு இட்லி அரை இட்லி ஸ்லிம்மா சாப்பிட்டுட்டு அப்படியே தேவாங்க மாதிரி கோட்டத்துக்கு வருது எல்லாம் and they are like eating one idli and half idli நான் சொல்றது சரிதானே பயலுங்களும் இப்போ ஒன்றரை இட்லி சாப்பிட்றான் பொண்ணுங்க அரை இட்லி சாப்பிடுது அதையும் இவங்க அம்மா ரோட்ல வச்சு போய் ஊட்டி விடுறா எது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயருக்கு இப்படி விசுவாசி வளர்த்தா திருப்பி இது கல்யாணம் கட்டினா அடி கொன்றும் பட்டே கலப்பம் வாங்க அப்படிதானே நல்லா சாப்பிடணும் சாமு தானியல் சாத்ராக் மேஷாக்க பார்த்தா அவர்கள் எப்படி இருந்தார்கள் வாசிங்க பதினைந்தாம் வசனம் பத்து நாள் சென்ற பின்பு ராஜ புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது எப்படி நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணும் சரீரம் புஷ்டி முகம் எப்படி இருக்கணும் கலை உள்ளது படிப்புல ஜிகேல எப்படி இருக்கணும் பத்து மடங்கு சமர்த்தர் கல்வியில் நிபுணன் அறிவில் சிறந்தவன் ஞானத்தில் தேறினவன் இப்படி பிள்ளையா இருக்கணும் நம்ம பிள்ளை Our children must be countenance fairer than everything and fatter in flesh and they must be have fent- ten times better than in the knowledge and in wisdom and they must be skillful in all wisdom, well favored and cunning in knowledge and understanding science. அஞ்சு சப்ஜெக்ட் வச்சா அஞ்சுக்கும் tuition And for five subjects, the five tuitions are there. இருக்கிறதே அஞ்சு சப்ஜெக்ட் இந்த அஞ்சுக்கும் அங்கேயும் படிச்சுட்டு வந்துட்டு திருப்பி வரிசையா டியூஷன் And they have five subjects and continually they have five tuitions for every subject. நம்முடைய பிள்ளைகளை கத்தர் தன்னுடைய ஞானத்தினால் நிரப்பட்டும் The Lord, let the Lord fill our children by அறிவினால் his wisdom. நிரப்பட்டும். Let us fill them by his knowledge. புத்தியினால் நிரப்பட்டும் Fill fill by the understanding புஷ்டியினால் and நிரப்பட்டும் fill them by the fatness. முகக்கலையினால் நிரப்பட்டும் And the Lord fill them by the shining நல்ல countenance. ஞானமும் புத்தியும் சுகமும் ஆரோக்கியமும் கொடுக்கட்டும் The Lord will give them wish- wisdom, knowledge and give here good healing ஒரு and health. ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ ஜெப ஆவி எவ்வளவு தூரம் வருதோ அவ்வளவு போராடு Two or five minutes and how long you have the praise spirit, to that extent you strike hard and pray. விசேஷமாய் பப்ளிக் எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளை கத்தர் கரத்தினால் தொடு முடியா ஜெபம் பண்ணுவோம் Especially the Lord to touch every students that appear in public examination. it is all pray. யாராமானா ஷாபானி யாராபானா துராபானா ரேக்காபாலா பாரிபாராமானா கதுராமானா ஹலலோயா ஹலலோயா படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாகட்டுங்க தாவே படிப்பில் ஒரு நாட்டத்தை உண்டு பண்ணுங்க தாவே நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள சிந்தையை தாரும் விழிப்பின் ஆவிய தாரும் படிப்பு குறித்த ஒரு பாரத்தை கொடுமாண்டவரை அசதிகள் சோர்வுகள் நெருவிசாரங்கள் கவலை இனங்களை எடுத்து போடும் பொறுப்புணர்வோடு செயல்பட அருள் செய்யும் ஆமா அது மாத்திரமல்ல அல்ல only நம்முடைய பிள்ளைகள் தெய்வீகமா இருக்கணும் விசுவாசமா இருக்கணும் ஆவிக்குரிய சந்ததியாய் உருவாகணும் and they must be brought up as a spiritual generation ஒரு சில பிள்ளைங்க நல்லா படிக்கறாங்க and some are studying well ஆனா தேவசமூகத்துக்கு வரது இல்ல but don't come to the presence of god கீழ்ப்படியறது இல்ல do not obey செல்லுல போய் விழுந்துருது and they fall on cell phone நெட்ல போய் விழுந்துருது they fall on net தவறான பேச்சுகள் சிரிப்புகள் கண்ட பொண்ணுங்க பையங்க கூட தொடர்புகள் evil communications unnecessary relationship with boys and girls இப்படியும் போய் ஒரு சிலது விழுந்துருது And some are entangled in this ஜெபத்துக்கு வீட்டுல எழும்புறது இல்ல and do not awake for the prayers, பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படியறது இல்ல or they obey not for their parents, தேவ சமூகத்துக்கு வர்றது இல்ல come not to the presence of God தனியா தேவ சமூகத்தை நாடுறது இல்ல and not seeking the presence of God personally, அபிஷேகம் பெறது இல்ல receiving not anointing தாறுமாறா உடுத்துறது and going traversely ஏன் இஷ்டத்துக்கு போறது and going according to their desire. இதுவும் பிள்ளைகள் நிமித்தம் உள்ள பெரிய போராட்டம் தான் And these are also great struggles because of the children. அப்படின்னா அந்த பிள்ளைகள் நம்ம என்ன பண்றது If so, what can we do with these children? எசாயா நாற்பத்தி நாலு மூணுக்காய் ஜெபிக்கலாம் And let us all pray for book of Isaiah, chapter 44, verse 3. தாகமுள்ளவமில் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் இது ஆண்டவர் சொல்றாரு And God says this, உன் ஆ, சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் ஆவியையும் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன் I will pour my spirit upon the seed and will blessing upon the offspring. இதான் நம்ம இப்ப ஜெபிக்க வேண்டிய point. And this is the point I need to pray. நம்ம பிள்ளைகளை ஞானத்திலே தெரிந்தவளா மாற்றணும். And the Lord must make them able in wisdom. நம்ம ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றணும் கர்த்தர் the lord must pour their spirit and blessing upon the children இது ஊற்றுவேன் கர்த்தர் பிராமிஸ் பண்றார் and this is the promise of god i will pour இந்த பிராமிஸ் நம்ம பிள்ளைகள் மேல நிறைவேறணும் and this promise must be fulfilled in our children அதான் நம்மளுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை தேவன் செய்ய வேண்டியது and that is the thing the lord have to do in the matters of our children சில பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் உள்ள கஷ்டம் புரியுது and some the uh, uh, children they know about the difficulties of the family ஆனா பாதி பிள்ளைகளுக்கு குடும்பத்துல கஷ்டம்னே தெரியாது ஏன்னா இவங்க ஒரு காலத்துல சாப்பாடு இல்லாம இருந்தாங்க ஆனா இன்னைக்கு இவங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்து இவங்க வண்டி காரு வசதிக்கு வந்துட்டாங்க அதனால தாம் பிள்ளைகளை அப்படி வளர்க்க வேண்டாம் அப்படின்ட்டு இவங்க நல்லா ஃபீட் பண்றாங்களா அதனால அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியுது இல்ல கஷ்டமே தெரியல அப்படி ஏதாவது பழைய கதையை சொன்னா ஆமா தொடங்கிட்டாராப்பா அந்த காலத்துல சோறு இல்லாம சுத்தினதெல்லாம் சொல்லிட்டே இருப்பான் அந்த ஆளு அப்படிமா half of the children and they know about the difficulties of the family but half of the children and they are nourished and they cherished well in the family so they do not know about the difficulties of the parents even at the start the story they see and he started ana சின்ன வயசுலயே பிள்ளைகளுக்கு பணத்தின் அருமை தெரியணும் in the small age and they have to know about the value of the money இப்போ உங்ககிட்ட வந்து பையன் சைக்கிள் கேக்குறான் and your son asks for a cycle அப்படின உடனே உடனே போய் வாங்கி கொடுக்க கூடாது ஒரு ஒரு ரெண்டு மாசம் அவனை ஜெபிக்க வைக்கணும் And if their son is asking for a cycle or two-wheeler, immediately you should not give it to him and you must make them to pray for two months. ஆண்டவர்ட்ட கேளு Ask to the Lord. ஆண்டவர் சொன்னா செய்யலாம் If our Lord says, let us do, அப்படித்தான் நீங்க practice you must practice them in this way. உடனே நீ உடனே உடனே போய் வாங்கி கொடுத்தா அவன் நினைப்பான் அப்பா வந்து கையில காசு வச்சிருக்காரு போல இருக்கு And immediately if you give them there and they think, and father is having more money in his hands. எப்போ ஒரு விசுவாசி தடுமாறாம இருப்பான் தெரியுமா இயேசு சிலுவையில் பட்ட பாடுகளை நினைக்கும் பொழுது தான் அவன் தடுமாற மாட்டான் When the believer is stumble not, when he was meditating the sufferings of the cro- cross and of Jesus, he'll never stumble. சிலுவைய பேசாம நீ சிங்காசனத்தை பேசிட்டு இருந்தீன்னா அவன் அசால்ட்டா சிங்காசனத்துக்கு போறலாம் நினைச்சிட்டு இருப்பான் அதை சம்பாதிச்சது வழி எது சிலுவை Speaking not the cross, if you speaking about the heaven and he thought and he he think that he will easily go to heaven, but it is the way, the cross is the way that he have owned it. அதனால தான் பைபிள்ல அடிக்கடி சொல்லியிருக்கு சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை And church, it is purchased of his own blood. ரத்தம் சிந்தி சம்பாதிச்சது And it was purchased by shedding of his own blood. அதனால ஒரு பாஸ்டர் சொன்னாரு So one pastor said, அதாவது சிலுவை எல்லாரும் கழுத்துல போடுறாங்கல்ல அதுக்கு சொல்றாரு and they are putting the cross on every, uh, pastor Rajan சொன்னாரு பாஸ்டர் ராஜன் said, உங்களுக்கு தெரியுமா பழைய ராஜன் பாஸ்டர் ராஜன் கருப்பு ராஜன் சொல்லுவாங்க அவர் சொன்னாரு ஒரு கன்வென்ஷன்ல ஏன்பா சிலுவை வந்து இயேசு தொங்குன ஒரு இடம் And கொலை கொலை செய்யப்பட்ட ஒரு இடம் and cross is the place where Jews Jesus was killed or it was a place where he was killed அந்த சிலுவையை உன் கழுத்துல நெஞ்சிடுற தூக்கி மாட்டுற and that cross you are putting on your necks உங்க அம்மாவை ஒருத்தன் கத்திய வச்சு குத்தி கொன்னுட்டான் அதை தூக்கி நீ கழுத்துல மாட்டிக்குவியா If எங்க someone அம்மா murder- எங்க அம்மாவை கத்தி எல்லாம் குத்தினார்கள் அப்படின்னு அதுல தூக்கி கழுத்துல மாட்டிக்குவியான்னு கேட்டேன் if someone murder your mother by killing by a knife will you uh, take it on your neck இல்ல உங்க அம்மாவையோ அப்பாவையோ ஒருத்தன் சுட்டு கொன்னுட்டான் துப்பாக்கி தான் எங்க அம்மாவை கொன்னது அதனால அந்த ஆயுதத்தை தூக்கி மாட்டிக்குவியா சிலுவையில தொங்க விட்டான்னா அதை தூக்கி கழுத்துல மாட்டி அலையறாரு and jesus was crucified on the cross and you were taking on your கவனமா இருக்கணும் and must be uh, careful நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கலாம் let us pray for our children நம்முடைய பிள்ளைகள் மேல் ஆவியை ஊற்ற வேண்டும் ஆசீர்வாதத்தை ஊற்ற வேண்டும் the lord must pour spirit and blessing upon our children அபிஷேகம் இல்லன்னு சொன்னா இந்த பிள்ளைங்க கட்டுப்பாட்டுல வராது without anointing they will not be under control அதனால நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கையில் உள்ள அம்புகளாக பலவான் கையில் உள்ள அம்புகளாக கத்தர் வாலவேதின் புத்திரரை மாற்றுகிறார்னு சொல்லி It is said that the Lord is making the youth of our children as the uh, arrow in the hands of the mighty. ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுப்புணர்வோடு ஜெபிக்கலாமா And with our responsibility, let us all pray for ஆண்டவரே two என் minutes. பிள்ளைகள் மே- என் பிள்ளைகள் மேல என் சந்ததியின் மேல ஆவியும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றும் And pour upon your spirit and blessing upon my offspring and seed. அவன் உமக்கு கீழ்ப்படியணும் And they must obey to them. வசனத்துக்கு They கீழ்ப்படியணும் must obey to the word of God. பரிசுத்தத்துக்கு They கீழ்ப்படியணும் must obey for the sayings of God. அபிஷேகத்துக்கு They கீழ்ப்படியணும் must obey for the anointing. ஜெபத்துக்கு They கீழ்ப்படியணும் must obey for the prayers. தேவனுடைய வார்த்தைக்கு They கீழ்ப்படியணும் must obey for the word of God. அப்படி ஒரு சந்ததியா என் சந்ததியை உருவாக்கும் And change my generation, like such a generation. ஹalleluya ஹalleluya ஹalleluya எங்களுடைய பிள்ளைகள் மேல் ஆவியை ஆசீர்வாதத்தை ஊற்ற ஒரு தெய்வீக சந்ததியாய் மாறட்டும் ஆமா அடுத்ததாக நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்கள்ல வீடுகள்ல நிலங்கள்ல தொழில்களுக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள போராடுகிற பிசாசின் கிரியைகளை அழிக்கும் Nextly, all the Satan of powers working against our land of possessions, of children and all things, and the Lord must destroy them. அவங்களுடைய அவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை பிசாசு ரொம்ப தடை பண்றான் the blessing that need to receive and all the things that they have to receive and see, uh, uh, devil is hindering it அந்த வல்லமை எல்லாம் கர்த்தர் அழிக்கணும் the lord must destroy all those powers சிலருக்குலாம் லேண்ட் விக்க மாட்டேங்குது and for some the land is not sold சில இடங்கள்ல லேண்ட் கிடைக்க மாட்டேங்குது in some places they are not able to purchase the land அவங்களுடைய ஷேர் கிடைக்க மாட்டேங்குது and they could not get the share அவங்களுக்கு அந்த இடம் வித்தா அவங்க தரத்திரத்துல இருந்து வெளியே வந்துருவாங்க and if they sell it and they will come out of the poverty அதுக்கு மனுஷருடைய போராட்டம் and these are the powers of men செய்வனை சைவனை வச்சு போராட்டம் and these are the struggles of witchcraft சில வீடுகள்ல பிசாசு பேசுதுன்னு சொல்றாங்க in some place houses they say as demons are speaking நம்முடைய விசுவாசிகளுக்கு குரோதமான வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலம் பண்ணணும் all the powers working and the believers must be discomfited நல்லா இப்ப ஜெபிக்கணும் must pray well ஆஹ், ஒண்ணு கை வைத்து இல்ல கை வை இல்ல எப்படியோ அபிஷேகத்துல ஜெபிங்க Hold your hands or lift up your hands, pray in anointing. இப்ப கூட கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு சகோதரி சொன்னாங்க அவங்களுக்கு லேண்ட்ல பயங்கர problem Even at the end of the Bible study, one sister told and there's a great problem in their land. பிசாசு பேசுதுன்னு சொல்றாங்க and she says a uh, demons are speaking பயங்கரமான சில வல்லமைகள் போராடும் wicked powers or evil powers are striving hard நான் விட மாட்டேன் i will not leave you கிடைக்க விட மாட்டேன் i never allow you to get it இப்படிலாம் பிசாசு உள்ள வருவான் and devil may enter like this நாம ஜெபி இப்படிப்பட்ட நேரங்கள்ல எல்லாரும் ஒருமித்து அடிக்கும்போது பிச்சிட்டு போய்டுவாங்க in this time when with one accord when you beat him and he will be gone ஜெபிக்கலாம் எல்லாரும் shall we all pray நம்முடைய விசுவாசிகளுடைய நிலங்கள் வீடுகள் சொத்துக்கள் இவைகளுக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகளை ஆசீர்வாதங்களுக்கு விரோதமான வல்லமைகளை செய்வன ஏவல் மனுஷருடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் தகர்க்க முடியாய் போராடுவாம் செய்வனை ஆவிகளை கட்டுகிற ஆமே நம்முடைய விசுவாசிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் தொழிலுக்கும் ஆவிக்குரிய நன்மைகளுக்கும் இன்னும் பல விதங்களுக்கும் முன்னேற்றங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனுஷனுடைய ஆலோசனைகள் பைத்தியமாக்க முடியாய் போராடுவாம் விசுவாசிகளுக்கு விரோதமான வல்லமைகள் எல்லா ஆலோசனைகளும் இயேசுவின் நாமத்தில் பைத்தியமாக்கும் ஆண்டவரை ஆண்டவரே ஆமா இந்த பாயிண்ட் நல்லா ஜெபிக்கணும் and you must pray well for this point நான் அப்படி பண்ணிரவே இப்படி பண்ணிரவே அத பண்ணிரவே இத பண்ணிரவே நான் அத சாதிச்சிருவேன்னு நமக்கு ரொம்ப பயங்கரமா பேசுறானுங்க and many are speaking against i will do this and that i will achieve this நான் அத பண்ணிரவே இத பண்ணிரவே எதையும் அவனும் பண்ண முடியாது i will do this and that and no one can do anything தேவன் எல்லாவற்றையும் பைத்தியமாக்கணும் the lord must make everything foolish மறுபடியும் போராடுவோம் once again it is all pray hallelujah hallelujah தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற அகித்தோப்பிலின் ஆலோசனையை பைத்தியமாக்கும் அபத்தமாக்கும் ஆலோசனைகளை முழுகி போக பண்ணுங்க மனுஷன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனை நடந்தேற ஒட்டாதேயோ மனுஷன் ஜெயிக்க கூடாது மனுஷன் ஜெயிக்க கூடாது மனுஷன் ஜெயிக்க கூடாது நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் but if the who can be against us எல்லாரும் போராடுவா போராடுங்க லெட் us ஆல் ப்ரே ஹalleluya hallelujah, hallelujah. அமேன் அமேன் அமேன் அலலூயா அமேன் கைவிடுகில்லான் நின்னே விடுகையில்லான் நான் அநாதனாய் ஒரு நாளும் விடுகையில்லா கைவிடுகையா விடுகையில்லா കൈവിടുകില്ല നിന്നെ വിടുകയില്ല ഞാൻ അനാഥനായി ഒരു നാടും വിടുകയില്ല കൈവിടുകില്ല നിന്നെ വിടുകയില്ല ഞാൻ അനാഥനായി ഒരു നാടും വിടുകയില്ല കൈവിടുകില്ല നിന്നെ വിടുകയില്ല ഞാൻ അനാഥനായി ഒരു നാടും വിടുകയില്ല ஆமா மோசே செங்கடலுக்கு நேராக தங்களுடைய கோலை நீட்டினான் And Moses stretched the rod before the Red Sea. அப்படி இருக்க வசனம் இருக்கா செங்கடல பிளக்கும் பொழுது ஆத்திரம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் எந்த வசனம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அப்ப நம்ம இப்போ உங்களுக்கு விரோதமா நிக்கிறதான செங்கடலுக்கு நேரா கையை நீட்டணும் Now you have to stretch for the powers working against you, that is Red Sea. ஆண்டவர் சொல்றார் உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டுன்னு இருபத்தாறாம் வசனத்துல சொல்றார் In the 26th verse, the Lord says, "Stretch thine hand over the sea." அவன் நீட்டிட்டான் He stretched forth. அப்ப என்ன நடந்தது What happened? ஆ? விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது அதான். எகிப்தியர் அதற்கு இப்ப இப்போ நம்ம எல்லாரும் இப்ப நீங்க என்ன பாயிண்ட் மனுஷன் உங்களுக்கு விரோதமா எழும்புவான்னு நீங்க பயந்து போய் இப்ப ஜெபிச்சீங்களோ அதுக்கு நேரா கை நீட்ட போறீங்க For what all the powers that you feared and prayed and made me against you and you stretch out your hands towards it. கத்தரா இப்போ அந்த செங்கடல பிளக்க Right now, the Lord is going to divide the Red Sea. மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க Once again, read the verse. அதே வசனம் அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் நீட்டினான் விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கத்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் கையை நீட்டின போது இப்ப எகிப்தியரை கவுத்துட்டாரு செங்கடல் பிளக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அதை பாருங்க பதினாறாம் வசனம் நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி நான் அதான் முதல்ல சொன்னேன் நீங்க என்னைய தலைகளை திருப்பி விட்டுட்டீங்க ரூட்டையை மாற்றி விட்டுட்டீங்க ஒன்னா நம்பர் சொன்னா ஏழாம் நம்பர் வாசிச்சு உன் கோலை சமுத்திரத்துக்கு நேரா என்ன செய்ய உன் கையை நீட்டு செங்கடல் ரெண்டா என்ன செய்யும் பிளக்கும் இப்ப ரெண்டாவது உன் கையை நீட்டினாரு நீட்டினா அப்படியே எகிப்தியரை வாரி அடிச்சிட்டு போயிடுச்சு and lift up their rod and stretch forth an hand and now discomfited the whole egyptians இப்போ நீங்க இவ்வளவு நேரம் 5 நிமிஷம் 3 நிமிஷம் கடந்து கத்தி இருக்கீங்க now 5 minutes you have shouted இப்போ நம்ம கையை நீட்ட போறோம் now we are going to stretch forth our hands எந்த பிரச்சனையும் அத மனசுல வச்சிட்டு கையை what are the problems keep in mind and stretch forth your hands நீ கையை உயர்த்தும் போது when you lift up your hands கர்த்தர் கையை உயர்த்துறார் the lord is lifting you his hands வாசிங்க வாசிங்க எங்க இருக்கு அந்த வசனம் நான் என் கையை உயர்த்தினேன் சிலுவையில் கையை உயர்த்தினது மாத்திரமல்ல பழைய ஏற்பாட்டிலே இருக்கு எங்க இருக்கு நான் உனக்கு கையை உயர்த்தினேன் எந்த அதிகாரம் ஆண்டவரும் கை உயர்த்துறாருங்க எங்க இருக்கு இல்லையா அப்படியா அது பைபிளே இல்லைன்றீங்க ஒரே போடா ஓ இருக்கு சொல்லுங்க நான் தப்புன்னா தப்புன்னு சொல்றேன் கரெக்ட் ஏசாயா 63 அதிகாரம் 5 வசனம் நான் பார்த்தேன் துணை செய்வார் ஒருவரும் இல்லை தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன் அப்பொழுது என் புயமே எனக்கு ரெட்டிப்பாகி தப்பு தப்பு ஆதி ஆகமும் பதினாலு இருபத்தி மூணு பாருங்க இல்லையா அதுவும் இல்லையா வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனுடைய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்தினேன் உயர்த்துகிறேன் இது வந்து யார் சொன்னது உபாகமும் முப்பத்தி ரெண்டு நாற்பது இருக்கான்னு பாருங்க நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன் யார் சொன்னது தேவன் சொல்றாரு God says this நான் என் கையை கையை உயர்த்துவேன் I will lift up my hand to heaven இதான் நான் சொல்ல வந்த வசனம் இதான் நான் சொல்ல வந்த வசனம் and this is the verse that I wanted to say அதனால கையை தேவன் நமக்காக உயர்த்துவார் so the lord will lift up his hands for us ஆண்டவர் நீ மட்டும் உயர்த்துறது இல்ல அவரும் உயர்த்திடுவார் டப்புன்னு not only you you are lifting up and he will lift up his hands suddenly இப்போ நீங்க மனசுல வச்சு இப்போ நீங்க ஜெபிச்சீங்களோ ஆண்டவரே மனுஷன் அப்படி பண்றான் இப்படி பண்றான்னு சொன்னானே அதுக்காக நீங்க ஜெபி உதவி செய்யுங்கன்னு ஜெபிச்சீங்களோ அதுக்கு நேரா இப்ப கை நீட்டலாம் And what are all the problems that you confess, that you have complained unto God, the man told me that you have to do this and that, and stretch forth your hands towards it. ரெண்டு ட்ரிப் கை நீட்டினான் And you stretch forth two ஒரு times. ட்ரிப் கை நீட்டும் போது செங்கடல் பிளந்தது One time it was, the Red Sea was ஒரு divided, ட்ரிப் கை நீட்டின போது க- செங்கடல் மூடினது and another trip, and the divided sea இப்ப was நீங்க closed. எல்லாரும் சேர்ந்து ரெண்டு கையை உயர்த்த போறீங்க Now you are going to lift up your both of your hands. செங்கடல் பிளக்க வேண்டிய காரியங்களை பிளக்கும் மூட வேண்டிய இடத்துல மூடும் Where to be divided, it divides, where to be closed, it will be ஹalleluya closed. எல்லாரும் கொஞ்ச நேரம் கத்தரை உயர்த்துவோம் For let us all lift up a hand for a while. நீர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற தேவா நீரே உம்முடைய கரத்தை உடைய ஜனத்துக்காக உயர்த்தும் பொழுது நாங்களும் உயர்த்துகிறோம் செங்கடலை பிளக்க வேண்டிய இடத்துல பிளக்கணுமே செங்கடலை மூட வேண்டிய நேரத்தில் மூடணுமே தேவ ஜனத்துக்கு ஒரு வழி திறக்கணும் சத்துருவுக்கு வழி அடைக்கணும் Amen, amen, amen, amen, amen, amen, amen. Oh Jesus. Oh Jesus. Jesus. Jesus, Jesus, Jesus. Amen, amen, amen, amen, amen, amen. Purimana sabani arabanatu. Shidabakarabanakatu. Amen. இந்த விஷயத்துல நீங்க கவனயினமா ஸ்தோத்திரம் பண்ண கூடாது And without uh, carelessness, you should not praise in this matter நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும் You must praise well. இந்த மாச பிரச்சனை இந்த மாசத்தோட முடியும் போணும் The problem in this month should come to an end. Next month அவன் வந்து நின்னுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க கூடாது And he must not come and laugh in the coming month. next month அவன் கண்ணுல முள்ளு மாதிரி குத்திட்டு இருக்க கூடாது And he should not prick like a thorns in your eyes yeah. the next month. இப்பமே கையை உயர்த்தி க்ளோஸ் பண்ணிட்டான் Right now, lift up your hands and close it. செங்கடலை பிளந்தவர் செங்கலந்தை மூடட்டும் And he that divided the Red Sea, let it close the Red Sea. hallelujah बेटा चुना चुना चुना अरे मानी है बेचारा वाड़े ऐसे भी नाम आता Amen. ಸರಿಯಾಗಿ ಜಪಿಚ ಅಡಿச்சு if you pray well we can beat and thrash him up சென்னையில ஒரு இடத்துல ஒரு வாலிப பையனுக்கு விரோதமா ஒரு செய்வனை In Chennai, uh, uh, witchcraft against a young boy அந்த பையன் வாலிப பையன் is a young man. இந்த செய்வன ஆவி வந்து அவன் நிர்வாணி ஆயிட்டான் The spirit of witchcraft entered in him and became a naked. அதனால வீட்டுல கட்டி வைப்பாங்க அவன் திடீர்னு அவுத்துட்டு ஓடுவான் நிர்வாணியா தான் ஓடுவான் And they will bind him in the home and and he will be loosened and he go as a naked. கடைசியில ஒரு நாள் அவனை கட்டி போட்டு இண்டிபெண்டன்ட் uh, ஆளுங்க எல்லாம் உட்கார்ந்து ஜெபிச்சாங்க at last one day he was bound and all the independent people they prayed for him சரியான prayer it was right prayer ஒரு அழுத்து அழுத்து நாங்க பாருங்க and they gave a press அந்த ரூம்ல இப்படி ஜெபத்தை நிப்பாட்டிட்டு ஒரு பாயிண்ட் சொன்னா ஒரு sound when they stop the prayer and they heard a sound prayer stop பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் சொன்னா when they stop the prayer and uttered a point ஒரு sound and they heard a sound என்னை எரிக்காதீங்க என்னை எரிக்காதீங்க என்னை எரிக்காதீங்க அப்படின்னு ஒரு sound and sound don't burn me don't burn me don't burn me இவங்களுக்கு எங்க இருந்து ஒரு குட்டி ஸ்பீக்கர்ல வர்ற மாதிரி ஒரு sound and it is a voice that comes from a small speaker எல்லாரும் ஆஃப் ஆயிட்டாங்க அண்ட் எவரிவன் வாஸ் ஆஃப் யாரும் சோத்திரம் பண்ணாத ஒண்ணும் பண்ணாத எங்க இருந்து இந்த சத்தம் வருது and no one prays and pray God and where this voice comes பார்த்தா அந்த வீட்டு சுவத்துல இருந்து வருது it is coming out of the wall வெளிய போய் பார்த்தா ஒண்ணு இல்ல and the God said nothing உள்ள சுவத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து வருது அது. Inside the wall in particular place, the voice comes out. அந்த போதகர் என்ன பண்ணாரு கடப்பாரை வச்சு அந்த இடத்த உடைச்சாரு And the pastor uh, was uh, bro- broke away the place. இவ்வளவு நிலத்துக்கு ஒரு மர பொம்மை And it was uh, this size of wood, wooden uh, doll. உடைச்ச உடனே டபக்குன்னு குதிச்சு கீழே வந்து விழுந்துச்சு And it jumped and fall down. அதுக்குள்ள இருந்து சவுண்ட் ஸ்பீக்கர் வருது எது என்னை எரிக்காதீங்க Inside- என்னை எரிக்காதீங்க என்னை எரிக்காதீங்க Inside the doll, the voice came was telling that, don't burn me. ஜெபம் கட்டத்துக்கு போன உடனே அங்க ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு when the prayer reached the peak point and it it started to fire அவரு பெட்ரோல் விட்டு கொளுத்திட்டாரு and he uh, used the petrol and burn it பட்டுன்னு இந்த பையன் தெளிஞ்சிட்டு அவன் ரொம்ப வெக்கப்பட்டான் ஏனா எல்லாரும் மணில எல்லாரும் மணில எப்படி கிடக்குறான் நிர்வாணியா இருக்கான் now the boy was cleared and he was found shame because he was naked before everyone நடந்தது என்ன தெரியுமா you know what happened அந்த ஜெபம் முடியதுக்கு முன்னால 4 5 பேர் செத்துட்டாங்க. before the end of the prayer four or five died அந்த செய்வனை செஞ்சாங்க இல்லையா அவன் இந்த பொம்மையை கொளுத்துனா அடுத்த செகண்டு அதுல சம்பந்தப்பட்ட வாலிப பையங்க குடும்பத்தார் எல்லாம் அங்க போன இடத்துல ஒருத்தன் ரத்தங்கைக்கு செத்தான் ஒருத்தன் அடிபட்டு செத்துட்டான் நடு ரோட்ல ஆக்சிடென்ட் அந்த ஆவி போகும்போது அடிச்சு தெரிச்சிட்டு போகுது and one did witchcraft and when it was burned and it burned away all the four people of five women the mothers என்னென்ன குடும்பத்துல பின்மாற்ற ஆவி விழுந்து போன ஆவி விவச்சார ஆவி மோசமான ஆவி செய்வன ஏவல் எல்லாம் அழியன இயேசுவின் நாமத்தில் ஆமென் பிசாசு சொல்றதை கேட்டு பயப்படாத The devil says, "Do not afraid." பிசாசு சொல்றத கேட்டு பயப்படாத And hearing the devil says, "Do not afraid." அவன் என்ன சொல்லுவான் What he says, தொடருவேன் "I will continue. பிடிப்பேன் I will pursue, I will capture, கொள்ளையாடுவேன் I will spoil, பங்கிடுவேன் I will share it." உன்னை இல்லாம ஆக்கிடுவேன் அவன் பெரிய வசனம் பேசுவான் வாசிங்க And he may t- tell a word and I will make you nothing. யாத்திராமம் பதினஞ்சு பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆ. தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன் என் ஆசை அவரிடத்தில் திருப்தி ஆகும் என் பட்டயத்தை உருவுவேன் என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொல்லு சொன்னான் சொன்னானா சொன்னானே இல்லையா சொன்னான் என்ன பகைஞன் என்ன சொல்லியிருக்கான் and what the enemy said தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடுவேன் என் நான் எல்லாத்தையும் அவங்ககிட்ட இருந்து புடுங்கிடுவேன் பங்கிடுவேன் என் ஆசையை அவன்கிட்ட திருப்தி ஆக்குவேன் நான் அவனை விட மாட்டேன் நான் நினைக்கிறதெல்லாம் நடத்துவேங்கிறான் அப்படின்னு பகைங்கன்னு சொன்னான் சொன்னவன் எங்க போயிட்டான் சொன்னவன் எங்க போயிட்டான் எல்லாம் செங்கடல்ல முங்கிட்டாங்க And now those who said and were drowned in the Red Sea. ஹalleluya மறுபடியும் கரங்களை உயர்த்துவோம் ஆமென். இதா, தா, தா, தா, தா, தா, தா, தா, தா. தா, தா, தா, தா, தா, தா, தா. ஆமென். ஆமென். கடைசி ஒரு ஒரு குட்டி ஜெபம் Lastly, a small prayer. நம்முடைய விசுவாசிகளுடைய வறுமை கஷ்டம் கடன் தருத்திரம் சாபம் மாறி இருக்கும் poverty difficulties and curses and of this thing of believers must be changed இது ரொம்ப நீங்க நல்லா ஜெபிக்கணும் ஏன்னா நம்முடைய சபையில ரொம்ப பேர் இதுல சிக்கி கிடக்குறாங்க and many are entangled in this you must pray well for this point வறுமை கஷ்டம் கடன் தருத்திரம் சாபம் and poverty difficulties and debts and curses and they are entangled in it இது பிசாசு ஸ்ட்ராங்கா இதுல பிடிச்சு வச்சிருக்கான் and the devil made remain strong in it ஆனா என்ன ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரே ஜெபத்துல உடைச்சிரணும் and whatever the strong may be in the single prayer எல்லாரும் அபிஷேகத்துல போராடுவோம் கத்தவனத்தை புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் புதிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்